ദീപജ്ഞാതിഗുണാന്വേന്ദ്രഭ്രമണം വന്ദേ രമ്യജാമാതരമണം ലക്ഷ്മീനാഥമാരംഭം നാനയാമണമധ്യമാത്മരാജാതിപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാമദ്യുതപദാം പുജയുക്പരുക്മവ്യാമാരചൈതരായണായമേനേ ഭഗവതാശ്ചേയന്തോ രാമാലയുദ്ധരണപ്രപദ്യേ മാതാപിതാവിദേ ക്ഷണയാം

கொண்டாட பல்லாண்டு சென்றாள் மணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினர் பலமார்வனர் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு வடிவா ஜோதி பலத்துறையம் சுடராழியம் பல்லாண்டு பரமார்பக்க முழங்க அப்பாண்டரண்யவம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட சென்றால் மணிவண்ணா உண்ட ஆயிரம் பல்லாண்ட வடிவாயினின் பலமார்பினில் வாழ்கின் நமங்கயம் பல்லாண்ட வடிவா ஜோதி வளத்துறையம் சுடராடியம் பல்லாண்ட பழவார்வக்க முழங்க அப்பாஞ்ச வந்தவன் நம்மளவன் கொண்பேன் கூழால் பட்டு நீர்களை எங்கள் குழுவினை முதலட்டாங்கள் இலங்கை வாழாளாக படபொழுதானக்க திருடுமதம் பந்தல்லை நகரவன் பாடமன முடை பார்த்தருள்ள வந்த பல்லாண்ட கோரமினே குலத்து குருதியாகி அசுரராக்கரை இந்த குலத்தை எடுத்து குறைந்த இருடே வேதந்தனுக்கு குலத்திலுள்ளீர் வந்தரினுழக ஆயிர பண்டை குலத்தை தவிர்ந்த பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன் தொடங்கி பந்து வழி வழியாற்றுகின்றோன திருவிழவில் அந்தியம் போதில் அறையொருவாக அறிய அழைத்தவனை பந்தன தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே சக்கரத்தின் கோயில் பிரியாணி உத்தொண்டு குடிகுடியாற்றுகின்றோய் ஆயிரந்தாளம் பரவரதேவாய சுழத்தி ஆடி பல்லானுக்கு பல்லாண்டு கூறுது மேலும் சேவகமே கையடைத்தாயம் கொளுத்தங்கு போனுட கவிக்கு குண்டலமே நல்லதோ நல்ல வல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே வாகனையொடுத்து கலத்ததுண்டு தொடுத்ததுடாய் மலர்ந்தோடி கலைந்தன சூடுமி தொண்டர்களாய் குந்தனை கடியாமல் நுழைப்பட்ட நாள அடியாங்கள் அடை கொடை விடபத்தை ஐந்தலைய பைனாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கோரது கொண்டுவில்லா அணிகாட்டியர்கள் அபிமானுதங்கள் செல்வனை பால திருமாலே நான் உனக்கு பரவடியாயால் நம நாராயணா

താർഗമെന്നും ഇല്ലാണ്ടാൻ തന്നെ വല്ലാണ്ട് പരമാത്മനെ

வடமணி மயல் திருமாவார் நாலு மேலு நன்கவர்ந்து நின்று அதுரரைத்த காலனான்களாய் செலைகுழல் கமல கண்கணிவாய் காலமேகத்தையன்னே மத்தான் நாலு மேலு நின்று கனிவாய் காலமேகத்தயன்னே மத்தன் நிலங்கதியங்கள் மத்தன் நம்மைக்கு ஏன் தன்னுடாயன் அலங்கலங்கண்ணே ஆயிரம் பேருடைய நலங்கள் அவனடி நிழல் தளமன்னியாமே இடவந்தன் தளத்து நின்று நான் அரனுட தேவர்கள் நாடாவலகலத்து உழல் வாழ்ந்திருமாக நன்னினாமினி நனகத நமதிடர் கடவே உண்மை புலந்தொழியாய் என்ன நேத்து புடல்கள் நாமியே பள்ளிகொள் வாழ் திருபாவூர் இடர்கள் அடிபரபத தொண்டேர் வம்மினர் வம்மின் நம் துறரை முதல்வன் அண்டவ உலகளந்தவன் அணிதிருமே கரம்பட பெருஞ்சன்னல் விளையா கொண்ட கோயில வரம் செய்து இங்காடுதம் அமரன் குமணி வர்க்கு பரமயல்லோர் அதன் வழி தொன்மணி முதலா உலக வந்து அடியவர் தொழுமேன் வீரர்கள் தாளே ஒன்பது மணி ஒளிந்திருந்தாயிரமுடையார்

இவகையும் வல்லவரை அஞ்சு சென்றடை எழுந்தடை பாண்டமாக நாமமே நவெண்ணமென் ஏத்தவென் நமர் ஏத்தமென்னவர்கள் என்னதான் குணமாடு படை குருகோ தொடவன் குத்தேவன் ஆழ்த்தவாயின பக்திவாய் வந்திருமாவோர்க்கு திருமாவோர்க்கு ஏத்த பக்திவாய் ஏத்த வல்லார்க்கு இடர்களுமே துமின்னுணர்கள் என்னதான் குடநாடு கூத்தரை குருகோத்தரவன் குத்தேவள் ஆட்டவாயிரத்தருகிவாய் வன் ஏத்த வல்லார்க்கு இடர்களுமே நாளும் கொடுவினை செய்ய கூத்தன் தமிழ்குலங்குழையில்லாமல் அனந்தபுரமையால் கூத்தன் தமிழ்குலங்குழையில்லாமல் தடபுடமையால் அனந்தபுர நகர் புகுதமில்லால் புகிறாது எழுமய வேதம் சார குன்னுநேர் மாடமாடு மாயன் நாமம் ஒன்னு மாறாயிரமாம் உள்ளவார் கொம்பரோரம் பொட்டுடைய உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேருந்தன் நடந்தவர சிக்கன புலிராயெல்லாம் கிண்ணனாம் அறிய சொல்லாம் பெருமாறாயிரத்தால் பெரிய நேர் வேலை சொல்ந்து பாதமே குரலந்தோளே வயலணியனந்தோடகின்றானை நெறிமையால் மலர்கள் தேவே பூதன செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே நல்ல உலக மலர்கள் சோழே என்ன தராமல் இப்பிறப்பருக்கு சொன்னார் செறிபொழில் அனந்தபுரத்தே அன்னலார் கமலபாத அனைவாரமராவாருக்கு அதிவேந்தபுரத்து அமரர் வாணச்சிங்கன்னு அங்கப்பணி தீவர் நாமம் போய் நடக்க வேண்டாம் குமரனா உலகையர் தேவம் படைத்த பாம்பனை பண்ணி கடைத்தரசி கட்டத்தால் கடைவிட கலையலால் காமனை பயந்தகாலே இடவன் கொண்டதென்றால் எழிலணி அனந்தபுரன் அளவில் வல்லே பயனவன் பாதங்காலா நடமினோ நமர்களுள்ளே நாம சொன்ன நாள் குலன் நுழையவாத செல்வன் குடைத்த கண்டு செல்வனிடம் மாய்தரம் விலகல் தாய்தரம் விலகல் தாமே மாதவா வெண்ண நாடுமே இந்த பண்பதில் அனந்தபுரம் அனந்தை கண்டு தாமர மலர்கள் நல்லா அனந்தபுரம் கொந்தலன் பொருள் குருகூர் மாறன் சொல்லார் பயன்தொடை மடான் தயார்தான் அனந்தபுரம் கொந்தலான் பொருள் குருகூர் மாறன் சொல்லார் பயன்தொடை மடான் தயார்தான் விடுமையும் தன்மையும் ஜாதம் நாக்க காமல் குயில் குலங்குமால கடமையிலவை கடந்தாலும் ஒரு பகலாயிர தாமரை கண்கள் கொண்டேறியாலோ தகவில கண்ணால் ஜாதம் நாக்க காமல் குயில் கடந்தாலும் ஒரு பகலாயிரம் மொழியாதோ தாமரை கண்கள் கொண்டேறியாதோ தகவில தகவில ஏனி கண்ணா தகவில ஏனி கண்ணா தடமுட புணர்வம் புணர்த்திக்கார சுழவெல்லாம் மிதம்பரம் தருவ முழுக்க தோழ்ந்து அதிகணவனின் பரமல்லவே கயந்தோ மிக மிக இனிவன்னை பிரிவையாம என்றால் வீரனின் பஜனிடமே கொண்டதாய் யாரும் துறையில்லையார் என்று உன் அஞ்சலமேறி சாவதெவ்வாய் குலத்தாட்சியாமாய் பிறந்தைய தொழுத்தையான் தனிபதாய் தயான் தனிமையன் பாவியன் மணமகந்தோறும் ஒய்வக் கழுத்தா நின் செங்கனி வாயன் கல்வ பணிமொழி நினதொரு மாவிவே நினதொரு நிறமே கியமோ ஜெகன்னா என் மனமுலகமாய் வெத்துன்பாய் அமுதன் தந்து அணிமிகுதாமரை கையந்தோ அடிச்சியான் தலைமிதனி அழியான் தலைமிதனி அழியாய் அழியன் கண்ணாவன் கோலப்பாக பிடித்து நடுவனை கரும்பலர் அதனை கவிழ்ந்தன் பயாத்தோ நேரம் நெல்லா மனவம் வேவது தன்னாலே விடைப்பனன் பதினிட மேய்க்க போக்கு வேமதுயிரடல் மெழுகிலோ வெல்வள மேகலைகளன் நிவேல தூமல துணமல பயந்தன தோல்வார மலரடி நோவனே போய் ஆமகள் துகந்தவமே கிண்ணன் நாடு அசுரர்கள் தலைப்பையில் அவங்களாங்க அலுமன் அறியான் கசியம் வேக்கியமன் கலந்து கலவன் கண்ணம் வாய கைகளை பேதக உடையங்காட்டி நீ உனக்கு நல்லவருடன் முடிதராய உண்பன் திருவள்ளமிட எடுந்தோர் நாங்கள் வேக்கவன் பெருதும் என்பன் மயாத்தோ எம்பெருமான் பதுமேக்கப்போ உடன்கிறைகளை என்னுடைய அபிவேமால் திவத்திலும் பதினிடமே புவத்து செங்கனிவாயங்கள் இந்த அவனிடம் பிரிவதற்கிறங்கு தையலங்கவன் மதுநிறவே புழைப்பான் உரைத்தனா இவயம் அத்திருவடி திருவடி மேல் பொருணல் கங்குல அதற்கிறங்கு தையரங்கவன் பருவிடமே புழைப்பான் உரைத்தனா இவயம் பத்தவத்தெஞ்சார் வேதமரைக்கு ராமோதரன் தாங்கள் கார்மேவண்ணன் கமலனேர்வானம் மன்னரிகாலாய் நின்னனேமியால் பேர்வானவர்கள் பிதத்தம் பெருமையனார் வேதமரைக்கு ராமோதரன் தாங்கள் கார்மேவன கமலநேரத்தேர்வான மன்னரிகாலாய் நின்னரமியால் பேர்மானவர்கள் பிதத்தம் பெருமையனே வானத்துமையாத்து காண்டக்கமையனே அகத்துணையாதாக்கி உலகின்னார் செங்கன்மால் நாலுமிரும துயர்களில் மணப்பெண் வழங்குவான் தாய் வந்து கொண்டு என் தலைமையில் இமையோர் வணங்கள் என் மனத்தொழிலானை நிலவே தராகாமை நிச்சயத்திருந்தேன் என் நெஞ்சங்கள் யாவை மெய்வான் பிறர்க்கு மெய்வாரம் பொய்வல்லால் நச்சாப்பரம் நமக்கு நாகத்தனையாரே அழுவரும் ஞானத்தால் ஆகத்தனை பார்க்கு அருள் செய்யும் சேரந்தனையானை பாகத்தை வைத்தான் பாதம் பணிந்தே நாடு பரமபரம் பரணி பிணியுண்ணும் தாரா பிறவிகளுக்கு அமரகுமப்பாரன் உழியானோடு படைத்தான் நிறைவேற்றாயண்டோலால் மறையுடத்தான் பாதங்கள் வாடியொன்னென்று மரவாது வாடி கண்டாயப்பாத காண்டலுமே விண்டே விளைந்த வினையாய வெல்ல எண்ணம் தொழுது ஒழுகா பண்டே பரமன் பணித்த மணிவகையே மாதவனே நாளும் புகழால் விளக்கால் புதுமலரால் நீராள் செல்லிரஞ்சலிங்கோ மாறு வழிதி வரலாறு ஓராயிரத்தொழே கத்தார்கோர் பத்தாக கண்ணன் கடலினே பரம பரம்பரணை வழ்த்திண்டாள் மாலை வழுதி மரணாடு ஓராயிரத்துறை பார்த்த கத்தார்கோர் பத்தாக கண்ணன் கடலினை நன்ன மனமுடைய நாம திண்ணன் நாரண கண்ணன் கடலினை நன்ன மனமுடைய நாம திண்ணன்

அது நமது விதி வகையத்தோல் இலை பிறவியான் வேண்டேன் மருளவனே மடனென்று வாட்டாத்தான் அடிவனார் அடியேற்கே அழியாளர்கள் வருமானம் என்கின்றான் அது நமது விதி வகையத்தோல் இலை பிறவியான் வேண்டேன் கேட்டாயே மடநெஞ்ச கேதவனம் பெருமாளே பழவினகை பத்தரத்து நாட்டாரோடியல் ஒழிந்து நாமங்கள் மனதுள்ளி மண்ணுலையில் வளம் மிக்க வாட்டாட்டான் மன்றினாய் விலகினான் விரிவகையே எண்ணினவாராக இக்கருமங்கள் என்ன வளர்ந்து இங்கிருந்து தமிழ் நூலமை வளர்ந்து திறனியானை மாவிழந்த பாரதத்து பாண்டவர்கள் பல தொட்டால் நல்லெஞ்சே நம்பெருமான் நமக்கருள் தான் செய்வான் மணிமணிய நானே பெறுகின்றேன் மலத்துளவன் திகழ்வாதன் செழும்பறவை தானே தாமரை கிரண்டம்மாள் இளவேரான் என்ன சத்து எப்பொழுதும் பெருமாடத்தரவனமே வாட்டாத்தான் மதம் மிக்க கொலையானை மலை பொழித்தார் உலகடர்கள் உருகினவே நம் கோவிந்தங்குடி கொண்டார் மணிமாடா வாட்டாத்தான் மலரடி மேல் விரகுழவ நடந்துளவ மெயின் நிகமழ் மெயின் நிகமழ் துளவ விரையேறுதல் முடியன் கையில் நடக்கரத்தன் கருவிமிடம் மருதுமணன் வரபால திருவுருவ வாட்டாத்தான்கே என்ன நிகழ்ந்தேனா என்ன நிகழ்வுகள் திருமங்கல திகழ்கின்ற திருமால சேருடன் தன் வாட்டாரே போதனக்கார் குலங்களை தான் திகழ்வென்னை அல்லன் சத்து எப்பொழுதும் பிரியாத என்ன பிறப்பெடுத்தாளரை கொண்டான் அரியாங்கியடையடை அகங்கீண்டாளன் பட்ட கால் பெருமாறு வரிவாய் வாயவனமே வாய் காத்தான் காட்டினங்கள் கடினம் முடித்த பாட்டா தெம்பெருமானே பழங்குரு மாலை ஆயிரத்தொரு பத்தங்கெட்டு ஆறாழ்வானவர்கள் செவிக்கினிய செஞ்சல் காட்டி தங்கள் கடினம் முடித்த பாட்டா தெம்பெருமானே ஆதார் வானவர்கள் செவைக்கினிய சென்றுள்ளேன் திருமாலிருந்தோடு பஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியால் வந்து நிறைந்தார் திருமாலிருந்தோடு பஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியால் வந்து முயலமல்களே நின்னார் அறியாவல்ல என்னென்று முயலமல்கள் தானே யாக நிறைந்தானே யாகி நிறைந்து எல்லா உலகமும் എന്നെ മൊത്തമേലുണ്ട് എൻ മായവാക്കിയതിനൾ മക്ക് എന്നെ മൊത്തം താരയായി നിന്നെ മായവമ്പാൻ്റെ മാലിരൻ ചാലേ തിരകൈകോ പെറ്റാൽ എന്നെ പോവേനകളോ എങ്കൊളമ്മാൻ തിരുവരുളമ്മാൻ തിരുവരുകൾ പുളമയിരുന്നാലേയായി ഞങ്ങൾ ഉണ്ണങ്കൈ വിടാൻ നാളത്തോടെ

அருளையேந்தவம்மானே முக்கணம்மானே பெருங்கள் பிரமணம்மானே தேவர் கோணம் தேவர்கள் கடையம்மணி வரம் ஏத்தவம்மான் திருமலை மருள்கள் கடையம்மணி மலை திருமாலிருந்தவளமலையே திருப்பக்கடலே தலையே திருமால் வெய்யுந்தவே தன் திருவேங்கடவே திருப்பால் கடலே திருமால் வெய்வுந்தவே தன் திருவேங்கடமேடு துடலே மனமே வாக்கே கருமமே ஒரு மானுடையம் பிரியார் என்னோட முதல்வன் ஒருவன் படைத்து காத்து வண்ணன் எல்லாம் அண்ணன் திருமால் இழந்து ஆடிமனமே கைவிடு எனது உயிரமங்கவட்டம்மாவாயே திருமாலிருந்தோளுமே நங்கள் தோணே அணையாயே என்ன எழுத்தாடே வருவேன் தெரியமை போல எங்கே உயிரே மானாங்க திருமாலியன் சோழமலங்கரமணங்கர ஐவர் மங்கையில் மங்க தானாங்கரமாய்ப்புக்கு தானே தானே ஆனாங்கார பொழில் கிரக சடகோபன் சொல்லாயிரத்து மானாங்காரத்தியவத்தம் திருமாலியன் சோழமலங்கரமலை என்ன திருமால் வந்து என்ன

தியாகியா எனக்காரொட்டி உனே உரும்பை இதனால் புகுந்து மாத்தா வினகல் தவித்தான் தேனே குளிர் தெந்திரி பேனலான் திருமாலின் தோலை பொறுப்பே உரையின் இன்னும் வந்து തന്നെ എന്നയ്യപ്പ വന്നാൻ വിരുപ്പേടത്ത് അമുതമുണ്ട് കളിച്ച് കളിത്തേക്ക് ഉൺപരൻ കുളി മേലെ തൊണ്ട് കളിത്ത് അന്തുകളും തുള്ളു തിരുപ്പേരാൻ കണ്ടു കളിപ്പാ കണ്ണുള്ളിൽ നാളാൻ കളിത്തേങ്കൻ പ്രിയൻ என்னில் நண்பருள் எழுதையும் துமைதான மணி மாடங்கள் திருப்பேரான் புகழ்ந்தான் செறிந்தென்னை பொருளாக்கி தன்னை வைத்தார் அண்ணன் புறம்பாக புணர்ப்பதன் திகை மாடங்கள் திருப்பேரான் ஒன்னன கருள் பெற்றேன் இதே என்ன வேண்டும் அத்தாரடியார் தமக்கு அல்லல்லாவே உகந்து பணியே உணவாதம் பெற்றேன் இதே என்ன வேண்டுவதார் மனவாணர்கள் திருப்பேரார்க்கு அத்தார் அடியார் தமக்கு அல்லல்லாவல்லல் நீர் முயல் பேர் நல்லார் வளர்வார் தொழி பவத்தம் வல்லார் தொண்டராய்வரே சூழ்வான் நீள்வயல் பேர்மே நல்லார் வளர்வார் குருகோச்சடமே ஆயிரத்தொழி பவத்தம் வல்லார் தொண்டராய்வரே சோழ்வான் விஜம்பே சொல்வதம் மணிமே துரியம் முழக்கினார் ஆள் கடலுடைய கையெடுத்தாடிய வயல பலமேல் பால் வாழ்வுகள் தமிழை கண்டுவன் கையெழுத்தாடிய வயல பலமேல் பால் வாழ்வுகள் தமரை கண்டு தமரை கண்டு வந்து நன்னீர் மிகு பூரணமக்குடன் பூரிப்பதுயர் தூமனை மலர் மலைமொழிவனர் பூமியன் நடந்தவர் தமர் முன்னே முனிவர்கள் இருப்பிடம் வகுத்தனர் கை நிலை மாதவன் தமர் மாதவன் தமரன் பாசலில் மாணவர் போதுமிடமிட புகழக வேண்டலங்கள் பாடினர் கிண்ணறர்களுடர்கள் வேதனர் வாயவர் வேள்வியல் மலர் வேள்வியல் மலத்தல விரவுகள் நரம்புவை காலங்கள் வளம்புரி கலந்தங்கு மிசைத்தனர்

மாதவன் வடிவட மாதவன் வைகன் தம்புகவன் தம்புதல பாதலில் மாணவன் வைகுந்த தமரவர் எமரிடம் புகழென்ன முனைவரும் வியந்தனர் வைகுந்தம் போவதே மன்னவர்

கழிவாய் தாமரை கண்கள் மாணிக்கவே எங்கள் முக்கண்ணப்பா என் கழிவாய் தாமரை கண்கள் மாணிக்கமே எங்கள் எந்தளமிதையாய் வந்தது இனி நான் போகலோட்டேன் ஒன்னமாயன் செய்ய மாயம் செய்ய திருவாளன் நான் கண்டார் கொள்ளாய் வந்தோ கருமாணிக்கமே ஆயிரம் பத்து கொம்பு நின்னாரிக்கெல்லாம் நாவே கமல முதல் கிழங்க ஒம்பரந்தது அதனை அதனை முனிவன் உகழ்ந்தே எம்பரந்தாரை கலத்து என்னை போல விட்டுட்டான் நீ கலந்தால் பின்னையான தயந்தா என்னால் புண்டரீகாய் உனக்கேற்கும் கோலமலர் பாவை கண்பா என் நண்பே கோலமலர் பாவை கண்பா என் இரண்டு விலகவே நிமிந்தவராகவன் நிலங்காற்றிடை கொண்டாய் நீலக்கடல் கலைந்தாய் உன்னை பெற்றினை பலவராக முன்னாய் நிலங்காற்றிடை நீலக்கடல் கலைந்தாய் உன்னை பெற்றினை போக்குவன உன்னை எந்தனை புத்தவினாய் உயிராய் பயனாய் அவையாய் முதல் துணி முதல் முழமோ தருவாழ் தனி தோன்ற முடிவிலே சுடர் ஞான இன்பமேயோ சோழ்ந்ததனில் பெரிய என்னவா வர சூழ்ந்தார் முடிவே નવા વર્ષો பல்லாண்டு பிரசாதத்தவரமப்ராப்ய கைங்கர்யவாரிணே ஸ்ரீசைலே தயாபாத்ரம் தீபக்யாரிமானவம் யதீந்திர பிரபணம் नित्यमङ्ग